டே தம்பி எஃப்எம் போடுறா don't say this FM man say it just big FM தமிழ்ல சொல்றா பு மெலடி தான் இங்க பாட்டு நீ கேளு நான் ஸ்டாப் பேசி சாவடிச்சாடுங்க பேச்செல்லாம் ரொம்ப ஷார்ட் பேக் டு பேக் இங்க பாட்டு கேட்ட பாடலை வழங்கியவர் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஏழு big FM tune big FM கேட்கலாம் பேசலாம் லைஃப் கொண்டாடலாம்